திருச்சிற்றம்பலம் ஸ்தலம் திரு அரசிலே திருச்சிற்றம்பலம் பாடல் வண்டரை கொன்றை பால்மதி பாய்ப்புனர்கங்கை கோடல் கூவிள மாலை மத்தமும் செஞ்சடை குலாபி வாடல் வெண்தலை மாலை மறுவிட வல்லியம் தோள் மேல் ஆடல் மாசுணம் அசைத்த அடிகளுக்கிடமர சீலியே ஏறு பேணியதேரே இளமத களிற்றினை ஏற்றி வேறு செய்த வன்புரிவை வெண்புலால் கலக்கமை போர்த்த ஊரு தேனவன் பும்பர்க்கு ஒருவன் நல் ஒளி கொளாஞ்சூடராம் ஆறு சேர்த்தரு சென்னி அடிகளுக்கிடமர சீலியே கங்கை நீச்சடை மேலே கதமிக கதிரிழவனமென் கொங்கையாளோரு பாக மருவிய கொல்லை வெள்ளேற்றன் சங்கையாய் தீரியமே தன்னடியார் கருள் செய்து அங்கையானலேந்தோ அடிகளுக்கிடமரசிலியே மிக்க காலனை வீட்டி மெய்கெடக்காமனை வீழித்து புக்க ஊரிடு பீச்சை உண்பதே பொன்திகள் கொன்றை தக்க நூல் தீகள் மார்பில் தவள வெண்ணீரனைந்தாமை அக்கினாரமோ பூண்ட அடிகளே கிடமர சீலியே மானஞ்சும்மட நோக்கி மலைமகள் பாகமருவே தானஞ்சாவரண் மூன்றோ தழலெழச்சரமது தூரந்து வானஞ்சும் பேருபிடத்தை உண்டவன் மாமரையோதி ஆனஞ்சாடிய சென்னி அடிகளுக்கிடமரசீலியே பரியமாசூணங்கயீரா பருப்பதமதற்குமத்தாக பெரிய வேலையை கலங்க பெணிய வானவர்கடைய கரிய நஞ்சது தோன்ற கலங்கிய அவர் தமை கண்டு அரிய ஆரமுதாக்கு அடிகளுக்கிடமரசீலியே வண்ணமால்வரை தன்னை மறித்திடலுற்றவல்லற கண் கண்ணும் தோளும் நல்வாயும் நெறிதர கால்விரலூன்றி பண்ணின் பாடல் கை நரம்பால் பாடிய பாடலை கேட்டு அண்ணலாயருள் செய்த அடிகளுக்கிடமர சீலியே குறியமானோருவாகி குவலயம் அளந்தவன் தானும் வெறிகொள் தாமரை மேலே விரும்பிய மெய்தவ தோனும் செறிவொணாவகை எங்க எங்கும் தேடியும் திருவடி காண அறிவுணா அடிகளு கிடமர சீலியே குருளை எய்தியமடவார் நிற்பவே குஞ்சியை பறித்து திரளை கையில் உண்பவரோ தேரரும் சொல்லிய தேரேல் பொருளை பொய்யிலிமெய்யம் நாதனை பொன்னடி வணங்கோ அருளையார் தர நல்கோ அடிகளுக்கிடமரசீலியே அல்லி நீழ்வயல் சோழ்ந்த அரசிலி அடிகளை காழி நல்ல ஞான சம்பந்தன் நற்றமிழ் பத்திவை நாளும் சொல்ல வல்லவர் தம்மை சூழ்ந்தமரர் தொழுதேத்த வல்லவானூலகேதே வைகலும் மகிழ்ந்திருப்பாரே சுவாமி அரசிலிநாதர் அம்பாள் பெரிய நாயகி திருச்சிற்றம்பலம்